வழுவூர் மா வழுவூர் என்பது அட்டவீரட்ட தொகைப்பாடல் மா யானை வழுவூர் வழுவூர் வீரட்டானம் வழுவூர் வைப்புத்தலமாக பெறும் சிறப்பினதாம் திருப்பதிகங்கள் கிடைத்திலவாயினும் அப்பர்த்தம்பிரானாரின் அருள்வாக்கில் வலுவை வீரட்டம் என்று போற்ற பெறும் சிறப்பினை கண்ணுற்று மகிழலாம் தாரிகாவனத்து முனிவர்கள் இறைவர்த்தம் முழுமுதற்தன்மை அறியாது அவர் மாட்டு அபிசார வேள்வியை இயற்றி அதனின்றும் எழுந்த மான் மழு முதலாயவற்றை ஏவ அவற்றை தம் திருக்கரங்களில் ஏற்று அருளி மழுமானும் வயங்குகரத்தராய் காட்சி தந்து அருளினர் தொடர்ந்து நாகங்களை ஏவ உரகாபரணர் ஆகினர் வெங்கையை விடுக்க புலியதளாடையர் ஆகினர் கொல் களிறு ஒன்றை ஏவ அதன் தோலை உரித்து யானை உரிபோர்த்த மூர்த்தியாக அருட்காட்சி வழங்கி அருளினர் இத்தகைய வரலாறுகளின் இருப்பிடமே வலுவோர் சோழ நாட்டு காவிரி தென்கரை திருத்தலம் யானையின் தோல் உரித்து அதன் நடுவுள் கைகளை வீசி திருவடிகளை முறுக்கியவாறு அமைத்து அதில் ஓர் திருவடியின் உட்புறம் தரிசிக்கத்தக்க வகையில் வீரத்திருநடம் இடும் அற்புதக் காட்சியைக் காண நாலாயிரங்கண்ணும் போதாது நான்முகனுக்கே என்றால் நாம் எம்மாத்திரம் அருகிருக்கும் அம்மையின் இடுப்பில் முருகப்பெருமான் காட்சி தருகிறார் அவருடைய ஒரு விரல் பக்கத்தில் உள்ள மூர்த்தியை சுட்டிக்காட்டும் அமைப்பில் உள்ள வனப்பு தோறும் இனிமை பயக்கத்தக்கது உமை முருகு உடையான் வனப்பும் உள்ளூரக் கண்டு கழிக்க வேண்டிய ஒன்றாம் பிச்சைத்தேவர் மோகினி திருமேனிகள் கண்டு கண்டு கழிக்கத்தக்கன மதமா உரி போர்த்தவன் கொல்லும் கழியானை உரிபோர்த்து உமையஞ்ச நல்ல நெறியான் வடிவுடை மழுவேந்தி மதகரி உரிபோர்த்து என்ற திருமுறை வாக்குகள் வலுவூர் வீரட்ட வடிவெளிலை நினைப்பிக்கத்தக்க மாண்பினதாம் உஞ்சேனை எனத் தொடங்கும் பாடலில் கைலாயநாதனாகவே வலுவை வீரட்டானரை கண்ணுற்றுப் பாடி மழுகிறார் நாவுக்கு அரசர் சிரித்தபல் கதிர்கள் சூலம் விரித்தபல் கதிர்கள் சூலம் வெடிபடு தமருகம் கை தரித்ததோ கோல கால பைரவனாகி விரித்தவள் கதிர்குள் சூலம் வெடிவடு தமருகம் கை தரித்ததோ கோல பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச வேழம் உமை அஞ்ச கண்டு உன் திருமணிவாய் வில்ல சிரித்து உமை அஞ்ச கண்டு வேடம் உரித்து உமை அஞ்ச கண்டு பணிவாய் விள்ள சிரித்து அருள் செய்த சேவை சென்னேரி செல்வனாரே சேரை சென்னெறி செல்வனாரே சிரித்து அருள் செய்த சேரை சென்னெறி செல்வனாரே ஏ